அங்குவானைத்தாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பண்ணே காசும் புறப்புங்கலகலப்பக்கை வேட்டி வாசனருங்குழலாக்கியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயகப் பண்புள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரான்